यज्ञेन कल्पता देवता एतस्यां प्रतिवसन्त्येताभ्यश्च नमः नमो दक्षिणायै देवता एतस्यां प्रतिभसङ्केताभ्यश्च नमः नमः प्रतीः श्रीविषेयाश्च देवता एतस्यां प्रतिभसङ्केताभ्यश्च नमः नमः उदीत्यैतिशेयाश्च देवता एतस्यां प्रतिभसं एताभ्यश्च नमः नमः देवता एतस्यां प्रतिवसन्त्येताभ्यश्च नमः नमो धरायै दिशेयाश्च देवता एतस्याम् प्रतिवसन्तेताभ्यश्च नमः नमो वान्तरायै दिशेयाश्च देवता एतस्यां तिवसन्तेताभ्यश्च नमः नमो गङ्गायमुनयोर्मध्ये ये वसन्ति मे प्रसन्नात्मानश्चिरञ्जीवितं वर्धयन्ति नमो गङ्गायमुनयोर्मुनिभ्यश्च नमो नमो गङ्गायमुनयोर्मुनिभ्यश्च नमः பூதங்கள் போரும் என்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிடம் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் பாடுதல் அல்லால் கேட்டறியோம் பூனை கண்டறிவாரை சீதங்கள் வாயல் தீரு பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் சகாயங்கள் முன் வந்து ஏதங்கள் அருத்தமை ஆண்டருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே தாய் தந்தை குரு ஆகியோரை நன்கு வணங்கிக் கொண்டு அவர்களுடைய ஆசிகளை பெற்று தியானத்தை தொடங்குவதாக கருதிக்கொள்வோம் ஆழ்ந்து சுவாசித்தல் உடல் உறுப்புகளை தளர்த்துதல் சுவாசத்தை கவனித்தல் மனதின் அமைதியை உணர்தல் இவைகளை நிறைவேற்றுவோம் மனது மனித பிறவியின் மேன்மை வாழ்க்கையின் குறிக்கோளை தெளிவாக உணர்ந்திருத்தல் இறைவனை சார்ந்து அறச்செயல்களை பேரன்போடு நிறைவேற்று இவற்றை சிந்தித்த நாம் இஷ்ட தேவதா மானச பூஜையில் ஞானித்திருப்பது இறைவன் எல்லா இடமாகவும் எல்லா காலமாகவும் எல்லா பொருள்களாகவும் இருக்கிறான் என வேதங்கள் உபதேசிக்கின்றன மனதின் பக்குவத்திற்காக மட்டுமே சாதகனுடைய அகத்தை பண்படுத்துவதற்காகவே சாஸ்திரம் ஏகரூப உபாசனை ஏகரூப தியானத்தை உபதேசித்தது ஏகரூபத்தோடு தியானம் நிறைவு பெறுவதில்லை ஏகரூப தியானத்தினால் மனம் ஒருமுகப்படுகின்றது அதிருஷ்ட சக்தியும் பெறப்படுகின்றது चित्त शुद्धि चित्त एकाग्रता एक ಏಕರೂಪ ಧ್ಯಾನಕ್ಕೆ ಕುಲನ್ உண்மையில் இறைவன் எல்லா வடிவங்களாகவும் இருக்கிறது சகசிர சீருஷா காலமாகவும் இடங்களாகவும் வஸ்துக்களாகவும் இருக்கிறது దేశవ్యాపి కాలవ్యాపి సమస్త వస్తువ్యాపి सच्चत्यक्ता भवति निरुक्तं च निरुक्तं च निलयनं च निलयनं च विज्ञानं च विज्ञानं च सत्यं च धृतं च सत्यमभवति पारमार्थिकसत्यमान தூய உணர்வே அத்வைத பிரம்மமே துவைத பிரபஞ்சமாக விஸ்வரூபமாக காட்சியளிக்கிறது விஸ்வரூபத்தை ஆழ்ந்து எண்ணுவதன் மூலம் மனம் நன்கு பறந்து விரிகிறது இப்பிரபஞ்சத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை பெறப்படுகிறது எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை பெறப்படுகிறது விருப்பு வெறுப்புகள் அடியோடு நீங்குகின்றன இயற்கையை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மேலோங்குகிறது சுயநலம் அத்துப்போகிறது விஸ்வரூப தியானத்தின் பயன்கள் இவை पृथिव्यं परिक्षन्द्यौर्दिशो वान्तरदिशाः अग्निर्वायुरादित्यश्चन्द्रमानक्षत्राणि ब्रमाणक्षत्राणि पापौषधयो वनस्ततय आकाश आत्मा इत्यधिभूतम् अथाध्यात्मम् समानः चक्षुश्रोत्रम् मनो वा त्वत् एतदधिविधाय ऋषिरवोचत् पाङ्कं वा इदगुं सर्वम् पाङ्के नैव पां மண்ணுலகம் விண்ணுலகம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடைப்பட்ட உலகம் பல்வேறு திசைகள் நான்கு திசைகள் கோண திசைகள் அக்னி வாயு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் நீர் மரங்கள் செடிகள் காடுகள் ஆகாயம் நுண்மை நுண்மையான படைப்புகள் படைப்பின் ஸ்தூல அம்சங்கள் சூக்ம அம்சங்கள் இவை புறத்திலே விளங்குகின்றவைகள் அகத்திலே பிராணன் அபானம் வியானன் விதானம் சம்மானம் கண்கள் காதுகள் மனம் பேச்சு தோல் அடித்தோர் சதைப்பகுதி நரம்புகள் எலும்பு எலும்புக்குள் இருக்கும் தீம் இவை அனைத்தும் மெய்ப்பொருளே மாறுகின்ற நிலையற்ற அனைத்தும் மாறாத நிலையான மெய்ப்பொருளால் வியாபிக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது பிரபஞ்சத்தை ஞானிப்போம் விஸ்வரூபத்தை ஆழ்ந்து எண்ணுவோம் भूपादौ यस्य नाभिर्वियदसुरनिलः चन्द्रसूर्यौ च नेत्रे कर्णावासाः शिरोद्यौः मुखमपि दहनो यस्य वास्तेयमब्धिः अन्तस्थं यस्य विश्वं सुरनरखगो भोगिगन्धर्वदैत्यैः चित्रं रं रम्यते तं विभुवनवपुषं विष्णुमीशं नमामि त्रिभुवनवीशं विष्णुमीशं नमामि नोस्तनन्ताय सहस्रमूर्तये सहस्रपादाक्षिशिरोगाधरे सहस्रनाम्ने पुरुषाय शाश्वते सहस्रकोटिवधारिणे नमः ऋतगुं सत्यं परं ब्रह्मपूषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरे तं विरूपाक्षम् विश्वरूपाय वै नमो नमः विश्वतश्चक्षुरुत मुखो विश्वतो हस्तरुत विश्वतः सम्बाहुभ्यां नमति सन्ततत्रये पृथिवी विनयं देव एकः வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் ஓனாகி யானென்றவரை யான் எனதென்றவரவரை கூத்தாட்டுவானாகி இன்றாயே வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி நீடாமையாளன் உண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே உளித்தாய் போற்றி ஓவாத சற்பத்தொழியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி ஆற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையான் போற்றி போற்றி வேற்றாகி வெண்ணாகி நின்றாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி இப்பிரபஞ்ச தன்மைகளெல்லாம் இறைவிய ஈஸ்வரன் அபின்ன நிமித்தோபான உபாதான அபின்ன நிமித்தோபாதான காரணம் இந்த காரிய பிரபஞ்சம் அனைத்தும் காரணமாகிய இறைவனே பிறப்பும் இறப்பும் நோயும் நோயும் வளர்ச்சியும் தேய்வும் வெற்றியும் தோல்வியும் அனைத்து இருமைகளும் இறைவனே குளிரும் வெப்பமும் வெய்யாய் பனியாய் அனைத்தும் இறைவன் விஸ்வரூபாய வைந்தன் விஸ்வரூபாய ವಿಶ್ವರೂಪಾಯವೇನ ವಿಶ್ವಸ್ಮಯ ವಿಶ್ವಸ್ಮಯ पृथिवी शांति अंतरिक्षण शांति द्यौ शांति देश शांति अवान्तरदिशा शान्तिः अग्निशान्तिः वायुशान्तिः पापित्यशान्तिः चन्द्रमशान्तिः नक्षत्राणि शान्तिः आपशान्तिः ओषधयः शान्तिः वनस्पतयः शान्तिः ो शान्तिः अजाशान्तिः शान्तिः गृहः शान्तिः ब्रह्मशान्तिः ब्राह्मणः शान्तिः शान्तिरेव शान्तिः शान्तिर्मे अस्तु शान्तिः सर्वः शान्तिः सर्वत्र शान्तिः सर्वेषां शान्तिः लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु Om Shanti Shanti Shanti Hari Hari Om Shanti Shanti Shanti